पात्रम् देवत्यायुमार्णवनिजेन्द्रप्रणाम् वन्दे मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् आदया गुणमध्यमामस्पदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा योनित्यमच्युतपदाम् भुजयत्मरत्मर्यामादस्यैराणिगुणायमेनेऽस्मत्कुलरामानुजस्य तरुणाचरणम् प्रपद्ये माता யோகிவாங்கிரேணாலயம் நடவோ நேத்தியம் குருபகமகீர்த்திய ராகவேதா

பதங்கள் பத்து சாதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோடி நூறாயிரம் பல்லாண்டதுண்டாள் மணிவண்ணா பொன்சேவடி செவ்விதிரு காப்பு பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மலமார்களே வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறைய சுடராழியம் பல்லாண்டு படைபோர் பொக்க முழங்க அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதுண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விருக்காப்பெரியோடன் நின்னாடு பல்லாண்டு வடிவாயில் பல்லாண்டு வடிவார் பல்லாண்டு படைபோர் பக்கம் முழங்க അപ്പാഞ്ചന്യമം പല്ലാഴ്പട്ട് നിന്നേരുള്ളേ വന്നു മണ്ണും മണവും കൊൺമേൻ കൂടാൽ പട്ട് നിന്നേകളെ എങ്ങൾ കുളവികൾ പുതുതൊട്ട് കാണും പഠിപ്പിടും ഇളങ്ങ പടപ്പുതാണിക്ക് நிலத்திலிடுவதம் வண்ணம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடமன முனையில் கல்வலம் பொரு வந்தொள்ளை கோடுமினார் நமோ நாராயணாயவென்று பாரமணமுடை பத்தருள்ளீர் வந்து வல்லாண்டு குளத்துக்கு அதிபதியாகி அசுரை குளத்தை எடுத்து கலைந்த இருடியே சொந்தனுக்கு குளத்தினுள்ளீர் வந்தொழுது ஆயிரணாமம் சொல்லீர் பண்டை குளத்தை கவிந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஏழு வழியாய் குழங்கே வந்து வழி வழியாக செய்கின்றோன திருவிடமிழந்து அம்போதில் அறிவுருவாகி அறியழித்தவனை பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதேயர் வழிகின்றதெஞ்சுடராளே திகழ்திரை சக்கரத்தேன் கோயில் புரியாளே ஒத்தொண்டு குடிகொடியாட்சியின் ஆயிரம் தோழம் பொழிகுருதி சுழற்றியாடி வல்லானுக்கு பல்லாண்டு மத்தாடி சேவகம் கையடை காயங்களுக்கு போனடு காலைக்கு கொண்டளமே நல்லதோர் சாந்தமன் தந்து என்னவள்ளீராக்கமல்ல பொய்யுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு சூடி கலைந்தன சூ தொண்டர்களே ததிகை கருமந்திரத்தி திருவானை திருவிழவேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுவன் பெருமான் உந்தனை கடியாத்த பட்டாலே அடியாங்கள் அடிக்குடல் வீடமத்தைந்து திருமதுரையில் சில குணித்து ஐந்தளையவை நாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பொல்லாண்டு கூறுதுமே வழக்கொன்னுமில்லா அணிகோட்டி அழுகான் அபிமானருங்கள் செல்வனை போல திருமாலே நானவன கற்பனவடிய நமோ நாராயணாகண்ணே நாமம் பலவரவி அல்லவையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனே பவித்திரனை பரவேட்டியை சார்கவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி வில்லிபுத்தோர் விட்டது தன் விரும்பியதொன்னாண்டென்னவின் உரைப்பார் நமோ நாராயணாயவெண்ணே பல்லாண்டு பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேத்தியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டுஜித்தன் விரும்பிய சொல்லார் நமோ நாராயணாயவென்னே பல்லாண்டு பரமாத்மனை சூழ்ந்திருந்த வர் பல்லாண்டு தந்திரு வேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதராசதிராயமென்னுடமய உன் சக்கர புரியுத்திக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியான் திருக்குறி பெண்ணியாங்க தந்திரு வேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதராதரின் சக்கர பொறியோத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறி நம்புகிறார் என்னை கை கொண்டவேன் பிறவி எண்ணங்களடும் பத்தே பெரும்பலமாயின்னதால் தீக்குடி பெய்கின்றதால் அறிவை எண்ணம் அமுதமாறு தலை பற்றி வாய் என் தெய்வமே என்னுடைய நாயகனே என்னுடைய நாய

படுத்தொன்ன நிறைத்தை கொண்ட செய்யமம் என் கடவரை தோல் சக்கரபாணி சார்கவி சேவகனை கொண்டுரகள் மீதே நிரமண உரைத்தார் போல் உன்னை கொண்டு தின்னை உரைத்து கொண்டனை கொண்டு நல் வைத்த என்னைய என்னப்பா என்னுடைய என்னுயிர் காவலன் என்னுடைய வைக்கிறமன் உன்னுடையாமலெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பாள் சுவர் வழியுடைய கொண்டு வளங்கள் கொண்டார் இராமணம் என்னுடவன் தெம்பெருமான் இழியங்க பகத்தை கயல் பறித்த பாண்டியர் குலபதி சேவடி என்றென்னையன் மேல் பறித்தாய் புசித்தாய் மல்லடத்தாய் என்னன் பாசனமே உருப்பொழிந்தனாவினே உனக்குறித்தாகினத்தை கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொழிந்த சேவடி என் மேல் பொறித்தாய் புரித்தாய் மல்லடத்தாய் எண்ணன் பாதமே உருப்பொழிந்த நாவினை உணக்குறித்தாக்கினந்தன் பாலங்கருடன் பாட ஐதனையாக வைத்து என் மனந்தனுள்ளே எம்பிராய்க்கு கண்கள செம்படுக நினைந்திருந்த சிரமம் தீர்ந்த கடலில் பள்ளிகாலை பழகிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாய மனார நம்பி அடியுலக உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறி தாக்கினையில் பள்ளிகாரை படவிட்டு ஓடி வந்த மனக்கடலில் வாழவல்ல மாய மனாட நம்பி கடலே தனியுலகே மாறிக்க என்னை உணகுறி தாக்கினையே லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின்றாள் மணிவண்ணா உன் தேவடி சபீஜனை காத்து அடியாபாரம் நின்னாரம் பெருவின் ஆயிரம் பல்லாண்டு படிவாயின் பலமார்கள் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு படிவான் சோதி மடத்துறையம் உடலாழியம் பல்லாண்டு பணிவோருக்கு முழங்கு அப்பாஞ்ச பல்லாண்டு உபதேசதுசாராளே வியாத பராக்கிரமா ராமானுஜாய அபிவர்த்ததா

नमश्चैलनाथाय कुन्दीनहरजन्मने प्रसादवरमप्राप्य कैङ्कर्यधारिणे श्रीशैलधरिणापात्र दीभज्ञादिगुणार्णव यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामादरम् मुने வாழிதிருவாய் மாதரவாழ்வாழ ஆழியவர் பாரந்திருவாய் மணிப்பொருளை மாநிலத்தேரும் வழி உரைக்கும் சேர் ஸ்ரீராமலை தாளினை வாடிய சிறகாய் வாடிய தோழினை வாடிய கையிலேந்திய முக்கோலும் வாழிய புயிலாத வாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ வாழ